சாதித்தருளாய் ஸ்ரீசைலதயாவாசேவாச்சாரி புலம் ரம்யாமான நாத രാജാചാര്യപരിരന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനൈത്രമച്ചലപദാം ഭഗവരാശ്രയരാജരാം പ്രവസ്യ മാതാവിലായ ത്രയായ

பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட செந்தோல் மணிவண்ணா உன் சேவடி சுவிதிலே காப்பறியோடு பிறவெண்ணை ஆயிரம் பல்லாண்டு வடிவாயிலில் வளமாறினேன் வடிவாய் சொல்லி சுடராடி அம்பல்லாண்டு படைவாங்க அப்பாந்தம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட செந்தாள் மணிவண்ணா உன் சேவடியோடு ஆயிரம் வல்லாண்டு வடிவாயிலே பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வடிவாள் சோதி பல துறையும் சுடராழியும் வல்லாண்டு வளைவோல் கொக்கை முழங்கும் அப்பாழ்ந்த நியமம் வல்லாண்டு கட்டணின் நீர் உள்ளீரன் வந்த வண்ணம் மணவங்கண்ணன் எங்கள் குழுவினர்காலம் வளர்ப்பினோம் நாங்கள் இலங்கை வாழாளாக பலபலதானுக்கு பல்லாண்டு போது எங்கள் குளம் வந்து பாடமணமுடல் கொத்தலுள்ளே வந்து வல்லாண்டு ஒரு மினக்குளத்ததிபதியாகி அசுரரிதாக்கதரை இந்த குளத்தை எடுத்து கொலைந்த இருடீகிற குளத்திலுள்ளே வந்தலிலுள்ளே ஆயிரநாமம் சொல்லு வண்டை குலசை சமிழ்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டன்மினேந்ததம்பன் ஏழ் வடிகால் தொடங்கி பந்து வழி வழியார் செய்கின்ற விளங்கி எம்போதில் அறியருவாகி அறியழித்தவனை பஞ்சீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சக்கரத்தை கோயில் பரியாட வச்சண்டரண்ணு குடிகுடியாட்சியின் மாய பொறுபரவாளனை ஆயிரந்தோளம் பொறுபொருளி மாயா துளத்தியாரி பல்லாளுக்கு பல்லாண்டு ஒரு நீரமத்தானை சேரணம் கையளை காயங்களை கற்கப்பான காதல் கற்கொண்டவல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு ஒரு மனை துடைத்ததுடாய் கடல் சூடி களைந்தன சூடுமே தொண்டர்களை கருமாதிரத்து திருவார திருவேறு பழத்தமைந்தாகளை பல்லு கொண்டாளுக்கு பல்லாண்டு கோருமேனாளம் பெருமான் உந்தனக்கடியோ மண்ணெடுத்தப்பட்டாலே அடியோங்களுடைய ஐந்தலைய பைனாக தலைப்பாய்ந்தவளே உன்னை கொல்லாண்டு கோரு அபிமானங்களை போல உன்னை பல்லாண்டு ஒருவனே கரமேட்டியை சார்ந்த வேண்டும் பிள்ளான் தன்னை பிள்ளைவத்தோர் வெற்றியை தன் விரும்பி தன்னை வில்லைபாத்தோர் விட்டுதான் விரும்பிய நல்லான் நுழைப்பார் நமோ நாராயணாய வெள்ளே பல்லாண்டும் பரமாத்மனை தோன்கரவர் பல்லாண்டு சர்வாந்தரம் ஸ்ரீ பவான்மயம் சகசரா கோபலித சமாயம் நமாமியம் திராவிட வேதா மறுபர கலந்தாய் செய்தால் அலீனையே எப்பொழுதும் நெஞ்சே வளர்த்தார் கரத்து என் கரமாணிக்கமே பொய்யே சொல்லி புறமே புறமே தொழில் விரிவாய் கிண்ணலாப்பாளார் ஐயோ கண்ணபிரான் அரையோ இலை போனார் சக்கரத்து என் கரமாணிக்கமே எண்ணே பொய்யே சொல்லி புறமே புறமே தொழில் விரிவாய் கிண்ணலாப்பாளார் ஐயோ கண்ணவிரான் அரையோயிலே போனாய் மாமையின் நடுவே என் பொல்லா தேனே என் என்னென்ன சுலகோத்து பெருமான் அவனாகி ஒழிந்தான் மானே மாநிலமே மத்து புலமே புலவே ஜலமாயன் சொல்லு வல்லன் மணிவண்ணனே என்னென்ன உன்னையும் வல்லமணந்த வேந்தேன் உன்னை கண்டு கொண்டொழிந்தொழிந்தேன் வெள்ளத்தனை கிடந்தாய் இனி உன்னை வெட்டன் கொள்வன் பாசங்கள் சொல்லியம் கண்கள் மலையன் மனத்த வைத்து கண்ணனே நீங்கள் நெருங்க வைத்த எனதாவையும் நீக்கவில்லை என் கண்மலை நமரத்து என்னை கூறியருளாய் கண்ணனை பலகை வினவன் கைத்தார் பொன்னமரைய வரைந்து என்னை போற வைத்தாய் புறமய கட்டிக்கொண்டு இவன் வினையார் குமைக்கும் செய்யவா செய்யலாமரைக்கண் அறமுழலாழியங்கை கருமேனி அம்மான் கண்ணனாழி பிரான் அவனன் பிரிவாக்கிண்ணவாக்கும் கைமாதம் பொழித்தாரல்ல கைதலை பூசலித்து மெய்மாலாய் ஒழிந்தேன் எம்பிரானும் என் மேலா மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்துடன் மாலாபத்தினால் அடியே மனத்தே மண்ணியரும் பெருஞ்செல்வம் நன் மக்களும் மேலாய் தாய் தந்தையும் அவரே இனியாவார் துணையன்னு

நரசிங்கமுமாய் குரலாய் காணாரேணமுமாய் கற்கியாமின்னங்கால் வண்ணன் கமலத்தடம் கண்ணன் தன்னை ஏர்வளவன் கடனே ஆழ்வண்ணத்தாலுரைப்பார் புகுவார் கண்ணபிரான் கமலத்தடம் கண்ணன் தன்னை ஏவலவன் கடனே குருகோச்சடகோபன் சொன்னே வண்ண வண்ணமிழ்கள் இவையாயிரம் துளைப்பத்து ஆள் வண்ணத்தால் உழைப்பார் அடை கீழ் புகுவார் புலிகள் போயத்த வண்டியத்தாவர் நடையன் நலம் அமரக்கிழங்கண்டவன்மேல் கடல் வல்லல் மூலங்கள் மண்மேல் மைய புகழ்ந்திடபாடி ஆடி உடிதர கண்டோம் புயத்தவண்டியச்சாம நடிகர் நரளம் நனைந்த கண்டவன்மே கடல் வண்ணன் பூதங்கள் மண்ணே மலையா புகழ்ந்திட பாடி ஆடி ஒளிதர கண்டோம் கண்டோம் கண்டோம் கண்ணை கிணையா கண்டோம் தொண்டீரண்டீரம் பாரீர் மாதவன் பூதங்கள் மண்ணே பல்லான் பாடி நானே பரந்ததிரே

கடங்கடல் வெள்ளை பெருமான் தன்னுடைய பூதங்களே இழந்தும் இழந்தும் இழந்தும் கீதம் குணைத்தான் நாடகம் செய்கின்றதன் கண்ண கொண்ட ஒக்கின்றதன் உலகத்து வைகுந்தன் பூதங்களே மாயத்தினால் அறியாமல் பிறந்தேர் உள்ளேரே ஒய்யும் வகையில் கொண்டே ஓடி வயக்கிடம் கொண்டே இராதே நீ எனவெல்லாம் நின்று உலகினை கழிவார் நேமிப்பிரான் அவர் மார்க்கண்டேன கரத்தமல வண்ணம் வேண்டா கண்ணனல்லால் தெய்வமில்லை இறப்பதெல்லாம் அவன் மோனியாய் அவர்க்கு இருமினே எவ்வளவு கந்தன் இருத்தினான் தெய்வங்களாக அத்தைவனாய் பூதங்கள் பாடி பிறப்பெண்ணை ஆலத்தமிக்கார் மேவை தொழுதுயிலே வேத புனித விதக்கை நாவில் கொண்ட சுதண்டனை குவயம் விளக்க சாந்தவம் நேரம் மலைந்து மேவே தொழும் அடியார பகவரும் கண்ணன் திருமூர்த்தி நற்கவிதானோடு அயவிந்திரணம் முதலாங்கள் எங்கும் பரந்தனதொண்டேர் ஒக்க தொழுகித்திலாகில் கலியுகம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை தன்னடியார் கருள் செய்யும் மணியந்துடருடைய மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தலைவயல் என்னன் குருவர் காரிமாறன் சடவோமன் ஒளிபுகழ் ஆயிரத்தி பத்து உள்ளத்தை மாதருக்கு தன்னடியார் கருள் செய்யும் மணியந்துடருடைய மாயப்பிரான் கண்ணன் குருவோர் காரிமாறன் ஜலகோபன் ஒளிபுகழாயிரத்தை பார்த்து உள்ளத்த மாதலுக்கு என் செய்யவாய் மணி கொண்டத்தை ஆசரிசீலனை அதிமூர்த்தியனாரவேலே அறிவிழன் என் கொண்டத்தை ஆதரதே நனை ஆதரவைதே அறிவிழந்தனாலயன் ஏதரமோரவர் கவ்வை தோழியின் செய்ய கவ்வை தோழியின் நம்மை என் செய்யதாமரை கண்ணன் என்ன செய்யவாயங்கரங்கொள்ள பயப்போந்தவேந்தகண உதைத்தபாதத்தன் படுத்து ஈரடல் நெத்தி முளைத்தார் நெஞ்ச பிறந்தார் கடல் குறையவிழவித்தா பாரமர் மேலே நம் கண்ணன் தோழி கழியன் நடியமான் உலகம் கொண்டவடியான் அறிவறிவேடிவாயங்கொடியவன் நெஞ்சம் அவளல்ல இழக்குமல்ல துணை கொடிட மலத்தோழி அன்னயம் செய்யும் அன்னயம் செய்யலான் ஊரன் சொல்லினன் தோழிவேன் முதல்வன் மஞ்சுவராபதி மன்னன் மணிமன்னன் வாசுதேவன் மலையுடைய உலகப்படுத்து என்ன நன்னஞ்சக்குவிக் கொண்டு அழகடல் வள்ளியம்மானை அழைப்பிறான் அழகடல் வல்லோடி நம் கண்களால் கண்டு தலையும் மனங்களும் ஆகுங்களோ தையலால் முன்பே முளையொண்டு தகடம் பாய்ந்து மருதிடவாய் முதல் சாய்ந்து புல்வாய் பிளந்த கடிரவாய் பிரானை என்னார்களோ யாமுறையின் நல்லோடி அன்னையன் நானவே

குருகோச்சடகோபன் சொன்ன ஓர் ஆயிரத்துறை பற்ற உரை கவல்லார்க்கே வைகுந்தமாகந்தமூலம் துஞ்சே உலகெல்லாம் நல்லருளாய் நீரெல்லாம் தேரே ஓர் நீவிரவாய் நீங்களெல்லாம் உள்ளா நம் ஆம்பனையான் வாரானால் ஆரல்ல வல்வினையன் ஆவிகா பாரிணியெல்லாம் துஞ்சே உலகெல்லாம் நல்லருளாய் நீரெல்லாம் தேரே ஓர் நீராய் நீண்டாரெல்லாம் உண்டா நம் பாம்படையான் மாறாளால் ஆரல்லே வல்வினையன் ஆவிகா பாரணி ஆவிகா பாரணியார் ஆழ்கடல் மண்மென்னோடு பாவிகாரமாய் ஓர் மண்ணிரவாய் நீண்ட ஆவிலே என் கண்ணனும் வாரானால் பாவிய நெஞ்சமே நீரும் வாங்கல்லையான் நெஞ்சமே நீரிரவம் ஓயம்புடியொன்னே உரியாய் நின்றாயங்களிலை எங்காவு தன்மாறானால் வாயம் வகையேன் வல்வினையேன் பெண்பின பிறந்துயர் காண்கிறேன் என்ன உன் சுடரோன் மன்னலந்தவன் பெரிய செவ்வாய் என் காலேறு வாரானால் என் பெரிய சிந்தனாய் தீர்ப்பாரால் நீ பேரண்ட மாயாரால் வல்வினையேன் பின்னின்னகாவல்லாய் நெஞ்சம் பிரிதிடுவார் முன்னின் நிலாவோடி கண்பரிய மூடி மயவனம் வாராய் என்னென்ன நீலாவே துடியாய் சேர்ப்பாதூயாய் செங்கிண்ணகங்கொள்வாலவெஞ்சங்கு சக்கரத்தந்தோன்னானார் தீபால வல்வினையன் தெய்வங்காலன் செய்காலன் செய்கன் ஒருவே துழியாய் மை வந்ததென்ன கண்ணனும் வாரானால் தை வந்த சந்தன்னால் வெஞ்சுடரில் தானுடும் தானுடுமாய் வீங்குருளின் துணியாய் அஞ்சுலவையோர் அண்ணெந்தே தோணாராமரைக்கண் செல்வனும் வாரானார் நெஞ்சுடர் தீபாரிணியார் நின்னொரு இன்னே நெடுவான சென்னருகின் துணியாய் செல்கின்றனங்கள் மன்னொருகால் வையான் அலந்தபிரான் வாரான் என்ன ஒன்னொரு கால் சொல்லாது உலகோ உறங்குவான் யோகி செய்த பெருமானை சிறந்த மொழியில் சொல் ஆயிரத்து பத்தால் இறந்து போய் வைகுந்தம் சேராவாரங்களே யோகி செய்த பெருமானை சிறந்த பொழில் சொல் ஆயிரத்தி பத்தால் இறந்த போய் வைகுந்தான் சேராவாரங்கனேயோன் என்ன படிவது நீர் நங்கள் கோலத்திற்குறம்பிள்ளை நான் கண்ட வெங்கிலோடு தாமரை கண்களோடு என்ன பணிவதே நங்கள் திருக்குறள் நான் கண்ட செங்கடலோட செங்கடிவாயொன்னிலோட செல்கின்றகன் நெஞ்சமேஞ்சினோர் நோக்கி காணீர் என்ன முடியாது தென்னச்சோழ திருக்குறங்குடி நம்பியை நாம் கண்டவனரங்கொண்டலம மார்வேல் திருமணவ மன்னவன நான்கு தாழ வந்தங்கண் என்னிடமே அன்னையரம் முனிதீர் குன்னமான திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவே வெல்ல நல்ல வாழ சக்கரவ சங்கவ நின்னுதான் கண்ணுள் நீங்க நெஞ்சொல்லும் நீங்க நீங்களெல்லா கண்ணீர்கள் என்ன அன்னைய முனிதீர் தேன்கள் சோழ திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவேல் தன் மாலை தந்துழாய பொன்முடைய படைவர் பாங்கதால் நம் பாவியன் பக்கத்தவர் அன்னையர முனிதீர் தக்ககீர்த்தி திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டவேலாதே தொண்டவாய நீண்டவர் தக்கராமலை கண்ட பாவியனாவையின் மேல மேலும் பண்புடனும் குடைக்கு வளர்ந்த அன்னகான குடால் சொலசோல் தந்திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டவேன் கொடிவாக்க தாமரை கண்ணம் கடிவாய நிலமேலையன் நான்குதால வந்தங்கம் நின்று இறந்தவன் கொடினம் அன்னகான குடால் சிறந்த கீர்த்தி திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டவேதி வெள்ளம் சோர்ந்தா நீண்டவன் மேலையட நிறைந்த நொழிந்தால் தேவையன் கையுள்ளதை கொண்டையும் அன்னையரும் முனிது மைகள் மாட திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டவே கண்டவேதாமரை கண்ணமல்கள சித்திரயம் வடிவம் வையனே குழல் தாழ்ந்ததாள்கள பாவியன் மண் நிற்கமேன் மண்ணுமாட திருக்குறுங்குடி நம்பியல் நான் கண்டவேனேன் முடியாதியாயா உலப்பில் அலிகளத்தால் கண்ணல் பால முதாகி வந்து என்ன கழியாதோர் காதலுடன் அன்னகான சுடாள் வடிவில் தீர்த்து திருக்குறுங்குடி நான் கண்ட கைலோதி வெள்ளத்தினுள்ளே வளர் நாடு நன்குருகோ ஆழியம் கையழகே அடத்தி நரியடன் மலர்நாடி நன்குருகோற்றடகோபன் திருக்குறங்குடி அதன் மேல் அரிய கத்து வல்லார் வைத்தனவர் ஆழ்கடலாளத்துள்ளாளம் செய்தேளம் யானே எண்ணம் கடல்லாளமாவேனும் யானே எண்ணம் கடல்லாளம் எண்ணம் കടൽഞ്ഞാളീണ്ടേണം ഞാനേ കടൽഞ്ഞാളമുണ്ടേണം ഞാനേ എന്ന് കടൽഞ്ഞാളത്തി തൻ വന്നേരക്കളോ കടൽഞ്ഞാളത്തീർക്കിവയൻ ചൊല്ലുകേൻ കടൽഞ്ഞാളത്തിൻ മകൾ കടൽഞ്ഞാളം ചെയ്തേണം ഞാനേ എന്ന് കടൽഞ്ഞാളമാവേണം ഞാനേ എന്ന് കടൽഞ്ഞാളം കൊണ്ടേണം ഞാനേ എന്ന് കടൽഞ്ഞാളം കേട്ടേണം ഞാനേ കടൽഞ്ഞാളമുണ്ടേ கடல் ஞாலத்தீ தன் வந்தேரங்களோ கடல் ஞாலத்தீர்க்கிவையன் சொல்லுக கடல் ஞாலத்தென் மகள் கற்கின்றவே கற்றங்கல்வியா வேணும் ஞானே எண்ணம் கற்றங்கல்வி வேணும் ஞானே கற்கங்கல்வி சொல்லுகிறேன் കൽക്കം കൽവിയൻ മകൾ കാൺകിണ്ണം കാൺകിണ്ണ വിശമ്പെല്ലാം കാണയണം കാൺകിണ്ണ വ്യക്തിയെല്ലാം കാണയണം காண்கின்றவை காத்தெல்லாம் ஞானே காண்கின்ற கடலெல்லாம் ஞானே என்ன காண்கின்ற கடல் மன்னோ காண்கின்ற உலகத்தீர்க்கேன் சொல்லுகிறேன் காண்கின்ற என் காலிலே எல்லாம் ஞானே செய்வான் விரந்தவம் ஞானே என்னும் செய்கை பயன் வேணும் ஞானே செய்வார்களை செய்வேணும் ஞானே என்னும் திரம்பாமல் அசுரரை கொண்டேனே என்று திறங்காட்டி என்னை வரை காத்திறம்பாமல் கடல் திறம்பாமல் கடல் வந்த நேரக்களோ திறம்பாமல் உலகத்தீர்க்கேன் சொல்லுகிறேன் திறம்பாமல் தேவரை ஞானே எண்ணம் இனவான் கண்ணமே தேனும் ஞானே எண்ணம் இனவாயிரகா தேனும் ஞானே இனத்தேவன் தலைவன் வந்தேரங்களோ இனவே கண்ணல்லி கிவையன் சொல்லுகிறேன் இனவே என் மகளும் உத்தார்களுக்கு எல்லாரும் வேண்டும் புத்தார்களை செய்யணும் ஞானே புத்தார்களை அழிப்பேனும் ஞானே புத்தார்களை கொத்தேனும் ஞானே என்ற புத்தாரிமாயன் வந்தேரக்கலோ புத்தீர்கற்கென் சொல்லி சொல்லுகேன் நான் புத்தென்னுடன் பேர உரைக்கின்ற முக்கற்பிரான் ஞானே என்ன உரைக்கின்ற இசமுகன் ஞானே என்ன உரைக்கின்ற அமரரும் ஞானே என்ன உரைக்கின்ற அமரர்கள் ஞானே உலகென்ன முகில் வந்தனோ உலகென்ன உலகத்தில் உலகென்ன என் கோமலவன் கொடிக்கு வினையாது புடிய வினை ஆவேனும் ஜானே எண்ணம் புடிய வினை செய்வேனும் ஜானே எண்ணம் புடிய வினை தீர்ப்பேனும் ஜானே என்ன கொடிய கொள்ளுடையவனே அறக்கலோ கொடியவனகத்தில் கிமையன் சொல்லுகிறேன் கொடியன் கொடியன் மகள் கோலங்களோ கோலங்கள் சுமக்கவம் ஜானே என்னும் கோலமில் நரகமம் ஜானே என்னும் கோலந்திகள் மோக்கமம் ஜானே என்னும் கோலங்கள் உயிர்களும் ஜானே கோலங்கள் முயல் வண்ணனோ கோலங்கள் தீர்க்கன் சொல்லுகிறேன் கோலங்கள் கோதையன் கூந்தல் மலர் மங்கைக்கு மண்மடங்கைக்கு உளவாயர் குழந்தைக்கும் வாழ்ந்து வழுதி மண்டகுருகோ கடகோபன் குத்தாவல் ஆயிரத்துலவே வல்லார் உலகிலேந்து உலகிலேந்த பெருஞ்செல்வத்தராய் திருமாலடியார்களை போஷிக்கலாத்தார் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் புலவாயர் வாழ்த்த வழிதி வளநாடன் உலகிலேந்து பெருஞ்செல்வத்தராய் திருமாலடியார்களை பூஜிக்கலாத்தாரேன் நுண்ணறிவிலேன் ஆகிலனை ஒன்ன வெட்டொன்னு மாத்த கேட்கின்றேன் அரவிரணை அம்மானே தாமரை சன்னலோடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் ஆகிலவனை உண்ணவற்றொன்னு மாத்தகிக்கின்றேன் அரவிரணை அம்மா தாமரையோடு மலர் ஸ்ரீ வளமங்கல நகர் உனக்கு மிகையல்ல உன்னை காணும் நான் எங்கொத்தேன் இளங்கரத்தாம்பாடே மணிமாடனேடே சிறிவரமங்கல நகருரை சங்கரத்தாய் தமிழே கருளாயுளப்புக்குடிதக்கரப்படை வாழனாத என்காம்பில் கண்ணா என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் நல்லவர் மலர்வார் ஸ்ரீவரமங்கல பூஜையில் அங்கிருந்தாய் அரியனொரு கைமாறு அரிசேர் படரோத்துவர் மங்க ஓரை வர்க்கா எண்ணுமாய போர் பண்ணி நீர் செய்தவன் தாய் இலங்கை எண்ணவம் வேத வேள்வியரா சிறிவதனங்கலனகர் ஏறிவே தெரிந்தாய் உன்னை எனக்கு எவ்வளவு துணாயுமாய் கரிமேணி அம்பாயர் வைய தேவரதா சிறிவர மங்களக கைதொல இழந்தாய் அதனாலும் கண்டு கண்டா என்னவென்ன யாருடை

தந்தருடன் நெஞ்சிடம் கொண்ட வானவர் குழந்தை உலகத்தோர் முந்தை தாய் தந்தையே உள்வேர் வைத்தமாய வண்ணன் புலங்கள் ஆமவன் கரைந்தனன் அகத்தை எண்ணெய் அருஞ்சேத்து கண்டாய் கரையலந்தாய் உள்ளேன் வாய் பிளந்தாய் உள்ளேன் வாய் பிளந்தாய் பரிதிட போயினாய் இருதே வளர்த்த என் கள்ளமாயவனே கருமாணிக்க சுடரே நான் மலர்கள் வல்லார் மலிரஞ்சரி வளமங்கள் உள்ளிருந்தயந்தாய் அருளாயுய மாரண காரணத்தின் பாதமே சரணாகத்தான் தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு இணதாரிய புலரேர் கரம் பம்பரன் சென்னல மலிதஞ்சலி வரமங்கை நாரபன் குய்கள் போம் சோர் சடகோ பாடவல்லார் காலாவம் திருவிக்கிரமனுடைய நபி பொய்காப்போம் பொழிசோர் குருகோர் சடகோயிரத்தொல்லிவாய் தந்திரி வரமேங்கமேய பத்துடர் வைவல் பாரவல்லார் வாழோர் காலாமமே சாதித்தருளார் நின்பாளன் தாயே நீரால் அளந்துகரையா உருக்குகின்ற நடுமா நீரால் எங்கள் கவல வேதம் திருநீர் திருக்குழந்தை ஏழால் கோலம் நிகழ கிடந்தாய் கண்டேனமாமுதையடியே உடலம் நின்பாளந்தாய நீராய் அளந்துகரையா உருக்கின்ற நடுமா நீரால் எங்கள் கவல வேதம் திருநீர் திருக்குழந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேமானே என்னையாழ்வானே எம்மாபுரமம் வேண்டுமாத்தால் ஆவாயிலே திருக்குழந்தை அம்மா வளர்கண் வளர் என்னானே என்னான் செய்ய என்னான் செய்கிறேன் யாரே விளைவன் என்ன செய்கின்றாய் உன்னால் அண்ணால் ஞாபகம் குழந்தை கிடந்தாய் அடியேன் அருவானார் சென்னால் என்னால் அண்ணால் உனதால் பிடித்தான் கெப்பான் காலமளவன் செல்லங்கேத்தியாய் உழப்பினானே எல்லா உலகமுடையவரும் கிடந்தாய் உன்னை காண்பாய் ஆகாதத்தனோக்கே அழுவன் தொழுவன் பக்கம் நோக்கே கிடந்தாய் கண்ணா துணிவனே சேரும் சோழ் கண்ணா கண்டாய் உன் உன்னடி சேரங்கோள் கொண்டிருந்து பூரா கொழுதோத்து கிடந்தாய் அறிவின் பயனே எண்ணம் பச்சுடரே செங்கற்கருமிகிறே எரிய பவனக் கொண்டே நாள்தோலந்தாய் உணர்ந்தாய் குழந்தை திருமாலே தனியேறி தந்து என் சன்மம் கலையாயே குழந்தை கிடந்த மாமா

ஆறாமுதாரடியாரே அகமே தித்திப்பாயாண்டார் திருக்குழந்தையோரா உனக்காட்பட்ட அரிய என்ன உழல்வே வருவாய் வருவன் மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாமுதாரடியே நாரே திருக்குழந்தையூரா உலகால் பட்ட அடிய என்ன முழல் பேச்சு முளையோக அவனவு இரண்டான் கடல் கலவையே சரணாக கொண்ட குருகோஷ் கடகோரை மொழிய சொன்ன ஓராயிரத்து பத்து மழலீரவல்லார் காமர்மானே நோக்கிய பிரளயம் பெண்டேச்சுமலையோடு அவ்வளவு இருந்தான் கடல் கடவையே சரணாக கொண்ட குருகோர் கடகோரின் வழிய சொன்ன ஓராயிரத்துழைப்பத்து மழலீரவல்லார் காமர்மானே நோக்கிய நன்றி கைகளும் இணையேன் பணியா வானார் கண்டமகம்

எம்மனேங்களின் தன் செய்தி பொன்றிகள் பொன்னவர்கள் திருவல்லவாள் உரையுள்ளான் அடிநீர் அடியாம் கண்டு சோடுவரேன் உயராட்டிய வழியா பாடலர் வேதமொழி பறவை திறபோல் தன் திருவல்லவாள் நீடுலகின் தவிரான் கலந்தொழுவீர்கள் எம்மனேங்களின் செய்தீரோ பச்சிரளில் கமகம் பழவந்தங்கம் வாழகள் வீரனவர் கண்டிருவல்லவாள் நச்சரவினமே நம்பிரானது நன்னலமேளத்தொழுவீர்கள் நல்லவந்தளர் வேள்வி புகை மயநலம் கொண்டு மறைக்கும் தந்திருவல்லவர் காண்பதன் ஞாண்டுகளோ வினயன் பாங்குரல் வண்டினொடு மான்குழல் கோலப்பிரான் மலர்தாமரை பாதங்கள் மேலனே பூந்துளக்கூடுங்கள் பவனல்லி ஓதனடந்தடத்தோல் உயர்தாமர செங்கடனே கண்ணுமே திருவல்லவாள் நாரணன் ஞானமுள்ளா நம்பிடான் நாடரம்பிடன்னிய ஆடருதே கரம்பம் விளசன்னளமாகி குளிர் சோழையுள் பெருமானே கொல்லருளேயால் தொழக்கூடுங்கள் தொழிமீனால் தொல்லருள் மன்னம் பெண்ணம் தொழனென்ன திருநகர் அருளாயிரவர் நலனேந்திரவல்லவார் நல்லருள் நம்பெருமார் நாராயணன் நாமங்களாயிரமுடைய நம்பெருமானடிவேல் சேவங்கள் தென்குருகு சடகோபன் தெரிந்துரை இவபத்தந்திருவல்லவாள் சேமங்கள் நன்னகர் மேல் செப்புவா சிறந்தார் பிறந்தாரங்களாயிரமுடைய நம்பெருமாடிவேல் சேமங்கள் தந்திருவர் கடகாவன் திருத்துராமங்களாயிரத்தோர் இவபத்தந்திருவல்லவாள் சேமங்கள் நன்னகர் மேல் செப்புவா சிறந்தார் பிறந்தாரம் கலந்தவார் பெரியவாக கங்கை செய்து ஐவாக்க திறங்கள் காட்டியிட்டு செய்து போன பெரியவாதலங்கை செய்து ஐவர்க்க திறங்கள் காட்டியிட்டு செய்து விலக்கி என்கின்றார் இச்சிறந்தவான் சுடர உன்னையன்றுகள் சேர்வது வாய்த்தது மாயமா பிணவாய் பிணந்தது மதுரவாய் குழலார் குறைவிழந்த என்னையன் செய்கிறேன் முதுவைய முதல்வா உன்னையன் கலை பெய்வன் பேர் முளையுண்ட பிள்ளை சேர்த்தவன் பேந்தோர் சாடிடச் செய்யவன் முன்னால் செய்யனன் திருச்செவையன் வாத்தையல் அன்னகோல் கலந்த பேதம் செய்திட்டு ஜலையா நின்னிடவேரலாம விளங்கலில்லத உள்ளமிழ் குடைந்து என்னுயிரை உரைக்கு என்னமேகவானவர் போலுக்கு ஆயிரப்பிடத்தாடு சொல்லுன்னது மன்னமால் வரையெழுத்து மழைகால் மடை தொண்டமென்று கடந்திடந்த மணந்த மாயங்கள் எண்ணம் தாருமெல் நெஞ்சு எரிவாய் மெழுகும் நின்றவாறு இருந்தவாறு கிடந்தவாரன் நினைப்பறியனா உன்னடா வருவாய் அருவாயன் என்பாயன் பாவியர் உண்மையோடு வந்து என் கண்களாவனை நீகரம் தன்னை செய்கின்றால் கருவள் வீத்திருந்து என்ன கண்ணே

அசுரனையிடம் வண்ணங்களே செய்வாழை தகவலாவிய உரைக்கை மாக வைகுந்தத்தே மகள் வயது வல்வைகள் மாமனமிசலம்பிரான் சரணே பத்தம் வல்லால் மாதவை

प्रथदामभिवर्धताम् रामाविचारविद्याज्ञाप्रतिवादरमज्वलाभ्यङ्गव्यापिने भूयात् सागिरोहितेषिणे श्रीमान् श्रीरङ्ग श्रियमणवद्रवा मणुदिरं संवर्धय श्रीमान् श्रीरङ्ग श्रियमणवद्रवा मणुदिरं संवर्धय नमः श्रीशैलनाथाय प्राप्यने श्रीशैलेशदया पात्रं திருமணம் வந்து வாழிருவாய் பிள்ளை திருத்தோழினை மேந்திய வாடிய கருணை பொங்கிய கண்ணினை வாடிய பொய்யிலாத படகாலாமணி புத்திமாடி புகழ் வாடி வாடிய அடியார்கள் அரங்கனை